ஓதுகேன் என் சொல்லி என்பதுதான் அவர் நிறைவாக பாடிய திருமுறை நிறைவாக பாடிய திருமுறை அதுல பெருமானி இந்த ஒரே ஒரு வீட்டுக்குள்ள ஒன்பது வாசல் வச்சிருக்கிறப்பா ஒன்னுலே ஒன்பது வாசல் வைத்தாய் இந்த ஒரே ஒரு உடம்புல ஒன்பது வாசல் வச்சிருக்கிறேன் இது என்ன பண்ணுவேன் ஒக்க அடைக்கும் போது உணர நீ ஒரு சேர அடைக்கிறது இல்லை நீங்க இப்ப நம்ம கூட இருக்கும்போது ஆபீஸ்ல பியூன் கதவை அடைக்கிறாருன்னா ஒவ்வொன்னா தானே ஜன்னல் மூடுறாரு ஒரே ஒரேடியா படாரு மூடுறாரு நீங்க என்ன மூட மாட்டாரு அது போல ஆண்டவன் இந்த ஒன்பதையும் ஒரே சமயத்தில் அடைக்கிறது இல்லை ஒவ்வொன்னா அடைச்சிட்டு வர்றான் இதைத்தான் முதல்ல அடைப்பான் ஏன் அந்த நாற்பது ஆன உடனேயே அந்த கானாவுக்கும் சானாவுக்கும் தெரியல தானாவுக்கும் நானாவுக்கும் தெரியல கொஞ்சம் இல்லவா இதை அடைப்பான் அப்புறம் இதை அடப்பான் என்னையா என்ன பண்றீங்க அப்படின்னாரு சாப்பிட்டுட்டு என்ன பண்றீங்கன்னு கேட்டேன் முருகா முருகா அப்புறம் இதை அடப்பான் எவ்வளவு உரை போட்டாலும் தெரியாது என்ன உரைப்பை பத்தில உங்க உரை போட்டாலும் எங்களுக்கு டிசண்டி வந்துடும் ஏய் பெரியவருக்கு நாலு மிளகா சேர்த்தே போட்டுறா எப்ப பார்த்தாலும் இதை அடிச்சிடும் இப்படி ஒவ்வொன்னா அடைக்கிற பெருமானி இதை ஒரு காலத்துல சேர்த்தே அடைச்சிடுவியே ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன் அதனால பெருமானி அன்னைக்கு ஒன்பது அடைச்ச பிறகு நான் நீ யாரு என்ன எனக்கு தெரியாது எனக்கே என்ன யாரு தெரியாது அதனால இன்னைக்கே எல்லாம் கொஞ்சம் கண்ணுகாது இருக்கும் போது புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனி என்று சொன்னார் அதனால இதெல்லாம் ஒவ்வொன்னா அடைச்ச பிறகு கிரி பிரதட்சணம் வர முடியுமா பதினாலு கிலோமீட்டர் திருவண்ணாமலையில இருக்கும்போதே வந்துடணும் கண்ணு தெரியாத போது பஞ்சமூர்த்தியா அடாராடா அப்படின்னு பார்க்க முடியுமா அதனால பஞ்சமூர்த்தி என்னைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கெல்லாம் பார்த்து அது போல எங்கேயாவது மாதிரி பேச்சு வீச்சு இருக்குன்னு சொன்னா நீ கேட்க முடியுமா முடியாது இன்னைக்கே கேட்கணும் செவிகால் கேன்மீன்களோ வாயே கண்டாய் கண்கால் கான்மீன்களோ தலையே நீ வணங்காய் அருமையா சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க ஆகவே இந்த ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் என்று சொன்னார் இங்கே இங்கே ஒன்பது மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை அப்படிப்பட்ட வீடு நம்ம கொடுத்துருக்கார் ஆண்டவன் அப்போ உயிர் அதோடு சேர்ந்திருக்கிற ஆணவம் இந்த ஆணவக்கட்டை நீக்குவதற்காகத்தான் என்ன பண்ணார் பெரும்பான் இந்த இந்த ஆன்மா செய்த நல்வினை தீவினை ஆகிய ரெண்டு கயிற்றை கொண்டு எதை கட்டுறான் இந்த உடம்ப கட்டுறான் அப்படின்னா அந்த உடம்ப கட்டினது தெரியாம இருக்கிறதுக்கு மேல அந்த தோல் அல்ல அருமையான அமைப்பை வச்சு புறந்தோல் போர்த்து எங்கும் புழலுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற் குடிலை ஒரு அந்த மலக்கடிவுக்காக ஒன்பது வாயிலையும் வைத்து அப்படிப்பட்ட குடிசை கட்டிருக்கிறான் நம்ம கொடுத்துட்ட குடிசை அல்லவா இதுல என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஒரு அஞ்சு அடியாலையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டான் அவன் நேரு அந்த காலத்திலேயே அடியால் வச்சிருக்கிறது தெரியுது பார்த்தீங்களா அந்த அடியால் அஞ்சும் இவன் இந்த நம்ம ஆன்மாவாகிய நாம சொல்றது கேட்காது கேட்காது அது யாருன்னார் மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய இந்த மெய் வாய் கண் மூக்கு செவியாகி இந்த ஐந்து இருக்கே அது அஞ்சு அடியால் நம்ம சொன்னது கேட்காது ஏன்ப்பா இன்னைக்கு வந்து பேச்சுக்கு போவோமா அல்லது சன் டிவியா அப்படின்னார் அது கிடக்குதோ மழையும் கடியுமா கிடக்கு சன் டிவியை திருப்பி விடு அப்படின்றோம் ஏன் இந்த கண்ணு அதுதான் பார்க்குறீங்க இங்கே வராது சரிங்களா போல ஏப்பா கொஞ்சம் இஞ்சி சாறு புளிஞ்சு கொஞ்சம் குடிக்கிறியா காலையில் என்ன அதெல்லாம் ஒரே இது காஃபி காஃபி இது அப்படி கேட்கும் காஃபி குடிச்சா உயிருக்கு போக வேண்டியதான் இஞ்சி சாறு குடிச்சிங்கன்னா மயக்கம் வராது நல்லது பசி எடுக்கும் உடம்புக்கு நல்லது எது நல்லதோ அதெல்லாம் வேணாங்க வாய் அதுபோல எது இது நல்லது நல்லதா அதெல்லாம் வேணாம் வேணாம்னு சொல்லும் காது இந்த மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய சரி இந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு ஆள் இல்லையா சார் அப்படின்னாரு ஒரு ஆள் கொடுத்துருக்குறாங்க அந்த ஆள் நமக்கு இருந்துகிட்டே அந்த அஞ்சாளோட தான் போகும் அண்டர் கிரவுண்டு அது எதிரானாரு மனசு மனசு மனம் என்ன கொடுத்துருக்குன்னு கேட்டா நமக்கு நினைக்க தெரிந்த மனமே மறக்க தெரியாதான்னா மறக்க தான் தெரிய தவிர நினைக்கவே தெரியலையே நீங்க சொன்னதுல ரெண்டு ரெண்டுல ஒண்ணு செஞ்சுக்கிறேங்க இது எது மறக்க தெரியுதுன்னு எதை நல்லதை நினைக்க தெரியுது எதை கெட்டதெல்லாம் இப்படிப்பட்டது விலங்கு மனத்தால் எது சொன்னாலும் மாறுபடுகிற மனமா இருக்கு இப்படிப்பட்ட ஆளோட நான் வாழ்றேனே சுவாமி குடிசையோ கைத்த போட்டு கட்டின குடிசை அதுலேயோ ஒன்பது வாசல் எல்லாம் அழுது வடியுது அங்கிருந்து அது ஒன்பதுலேருந்து தினமும் படுது இது மாதிரி இருக்கிற சரி உள்ளே வச்சிருக்கிறாரு அஞ்சு அடியால் வேற வச்சுட்டீங்க சரி எனக்குன்னு கொடுத்தாலும் ஒரு மனசு அந்த மனசாவது எங்கூட இருக்கான்னு கேட்டால் கிடையாது அந்த அஞ்சு ஆளோட தான் போகுது எது இந்த மெய்வாய் கண்முக சொல்லப்படுது இப்படி இருக்கிற உடம்பு சுவாமி இது இது யாரு தத்துவம் அப்படியே பிழிஞ்சு வச்சிருக்காரு தத்துவத்தை பிழிஞ்சு வச்சிருக்காருன்னு மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு இப்படி இருப்பதனால நான் உன் மீது திருப்பரந்துரை பெருமானாக இருக்கிற உள்ளத்துல அன்பு செலுத்தணும்னு சொன்னா இந்த அன்பு செலுத்த முடியாம போகுது ஏன் என்ன என்ன திறந்த ஆன்மாவாகிய ஒன்று ஒரு ஆளை தவிர கூட உதவி செய்யற மனமோ இந்த ஐந்து பொறிகளாக இருக்கின்ற ஒன்றோ அல்லது இந்த உடம்போ ஒன்னும் ஒத்து வரல அதனால கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இயலாத சிறியேன் அதனால உன் மீது அன்பு வைக்க முடியாத இருக்கிற சிறியவனா இருக்கிறப்பா சிறியவனா இருக்கிறப்பா இல்லைன்னா நான் அன்பு வைப்பேன் எனக்கு ஒரு ஆள் கூட துணை இல்லையே சுவாமி ஒரு ஆள் கூட இல்லையே சிறியேற்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம் அந்த நலம் இல்லாத சிறியேன் அவனுக்கு என்ன செய்தனர் இப்ப இனிய சிவபுராணம் இது நம்முடைய புராணமா இப்படிப்பட்ட நமக்கு என்ன செய்யறாரு நல்கி என்ன செய்தாய் இனிமே வருகிற பகுதி கண்ணீர் விட்டு அவர் சொல்லியிருப்பார் நிலந்தன் மேல் வந்தருணி இந்த ஆன்மா சிவபுரத்துக்கு வரத்துக்கு யோகியது இல்ல கைலாயத்துக்கு வரத்துக்கு யோகியது இல்ல அதனால கைலாயத்தில் இருக்கிற நீ இங்க வந்துட்ட இவங்கள அவன்ட சின்ன பையங்கடா அவங்கள வருவான் அப்படின்னு நாம தான்டா போகணும்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண அங்கு இருந்து எங்கே நிலந்தன் மேல் வந்தருளி இந்த நிலம் நாம நடக்கிற நிலம் தர இந்த தரையில வந்தா எங்க பெருமா வந்து என்ன செய்தான்ப்பா நீள் கடல்கள் காட்டி அவனுடைய நீண்ட திருவடியை காட்டி கடல்கள் காட்டி ஐயா அப்படியான நீ பெரிய பெரியாள்னு வச்சுக்க நீ என்னடா நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு நான் ஏன் யோகியதை உங்களுக்கு தெரியாதுப்பா இருக்கிறதுலயே மட்டத்தில் மட்டம் மட்டம் நாயில் கடையாய் நாயை விட ரொம்ப கடையவனாக இருந்த அல்ல வாழ்ந்த அல்ல வசித்த அல்ல கிடந்த அடியேற்கு விளங்குதா அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு கடையாய் வாழ்ந்த அடியேற்குன்னு என்னமோ பெரிய ஒரு வாழ்வுல வாழ்ந்திருக்கிறேன் நாயில் கடையாய் வசித்தேன்னு சொன்ன ஓ ஒரு ஊர்ல தங்கி வாழ்கிறேன் ஒரு அளவும் தெரியாது கிடந்த அடியேற்கு உருப்படாம ஒண்ணுக்கு பயனில்லாம கிடந்த அடியேற்கு நீ என்ன பண்ணு திருப்பெருந்துறையில வந்து நீல் கலர்கள் காட்டி யாருக்கு நாயிற்கடையாய் கிடந்த கிடந்தங்கிறத அப்படி படிக்கணும் என் கடன் பணி செய்து கிடப்பதே கிடப்பது கிடப்பதுன்னா படுத்திருக்கிறதுன்னு கூட அர்த்தம் உண்டு ஆனால் இந்த இடத்துல தன் செயலற்று சொல்வது அந்த ஆணவம் என்பதே சிறிதும் இல்லாமல் சொல்வது அந்த கிடப்பது தான் இந்த கிடப்பது என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றாரே அதான் ஆயில் கடையாய் கிடந்த அடி ஒரு ஆள் என்ன செய்ய எதிர்த்து பார்த்துக்க மாட்டான் அது என்ன நாய்கர் போகிறதுல போகிற அப்படி வர இப்படி வர இப்படி அப்படி வரவன் கூட ஒதுங்கி போடும் என்ன பார்த்தா அப்படி இருந்த அடியேற்கு நீ என்ன பண்ணு நிலந்தன் மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி இந்த ஒண்ணும் தெரியாத நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு எப்படி உதவுன்னு தாயில் சிறந்த தயாவான தத்துவனி இந்த தாயை விட சிறந்த தயாவான தத்துவனர் தயான்னா கருணையின் அர்த்தம் தயா வேற எங்க ஆண்டவன் வேற அல்ல தயாவே அவனா இருக்கிறான் அப்படி தயாவான தத்துவனி நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனி எப்படி இருக்கிற மாசற்ற ஜோதி சில நாளைக்கு நல்லா எரியுது சில நாளைக்கு என்ன முழு முழு எரியுது சரி இது போடும் அப்படின்னா போயவே போடுது அல்லது அரை ஒளி கால் ஒளி அப்படிலாம் காட்டுது என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆ அப்படின்னு காட்டு காட்டு ஏன் போதிய அந்த ஆற்றல் அதுக்கு இல்லாமல் ஏன் இப்படி ஆற்றல் இல்லாமல் இருக்குது நம்ம இந்திய நாட்டில் நமக்கு தமிழ்நாட்டில் நமக்கு நமக்கு உற்பத்தி ஆகிறது போதில் போதிலேங்கிறது ஒரு குறை இருக்கலாம் பல நாள் இன்னைக்கு கூட காலையில் பார்க்குறேன் ஏழரை மணி வரைக்கும் இருக்குது தெருவா நீ இப்படிப்பட்ட ஜோதி மாசற்ற ஜோதி ஒரு நாளாவது குறைந்ததோ அல்லது ரொம்ப அதிகமாக வெளிச்சடிச்சு கண்ணுக்கு முடியாமல் போனதோ இல்லை அளவான ஒளியை அளவாக எல்லா உயிரினங்களுக்கும் தந்து கொண்டிருக்க மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே அந்த விளக்கெரியுது நல்ல நல்லா மலர்ந்து எரியுதும்பாங்க பெண்கள்லாம் சொல்லுவாங்க எனக்கு கேட்டா நல்லா சுடர் விட்டு எரியுது நல்ல தோண்டி நல்ல தெரியாம இருந்து உள்ள வேண்டிய அளவு அந்த எண்ணெயும் இருந்து அப்படி எழுதிட்டா அது போட அப்படி அப்படி அல்ல சுடர் விட்டு எரியுதுப்பா அதான் சுடர் விட்டுடன் எங்கள் ஜோதி திருவசிப்பான் மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேசனி எல்லா தேயங்களும் இருந்தவன் தேசனி அப்புறம் என்னது தேனார் அமுதே சிவபுரணி மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே இவரைக்கும் ஒளியா சொன்னார் தேனார் அமுதி வாய்க்கின்மம் என்று சொல்கின்ற பொழுது தேனார் அமுது தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் திருப்பெருந்துறையில வந்து ஆண்டானே எங்கள் குருநாதன் யாருப்பா ஆண்டா சிவபெருமான் அது எப்படி இருப்பார்ப்பா தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் அடிக்கடி சொல்றது உண்டு தேனாய்ங்கிறது இந்த அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் குழந்தைக்கு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தேனாய் நீ தேன் குடிச்சா விடுங்க எங்க அம்மா எங்க வாயில ஊத்துவாங்க அடாடா அப்படி இருக்க அப்படி இருப்பான் சிவருவான் கொஞ்சம் பிஏஎம்ஏ பையனுக்கு தேனாய் ஆமா இந்த தேன் தான் உங்க சிவபெருமானா மக்கு பையன் இன் அமுதமுமா எனக்கு இந்த அனுபவம் கிடையாது இல்லை பிஹெச்டியா டாக்டர் எடுத்தாலும் கூட அமுதம் எங்க சாப்பிட்டுருக்கிறான் அதனால அவனுக்கு போய் இன்னமுதமுமாய் அவன் ஸ்டாண்டர்டுக்கு அமுதம் இந்த ஸ்டாண்டர்டுக்கு தேனா எங்க புத்தி எங்களை விட்டு போகல பார்த்தீங்களா பல்லோடு வாத்தியார் புத்தி போகல தொடக்கப்பள்ளியானவர்களுக்கு விளங்கும்படியாக தேனாய் பிஹெச்டி மாணவனுக்கு விளங்கும்படியாக இன் அமுதமும் ஆனால் எப்படி இருந்தாலும் தித்திக்கும் சிவபெருமான் நானியோ தவம் செய்தேன் சிவாய பெற்றேன் அப்படி செய்தது யார் நிலந்தன் மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனி அவன் செய்த கூத்தது மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரணி ஊர் எதியான்னு கேட்டார் சிவபுரம்னு ஒரு ஊர் அந்த ஊருக்குரிய ஆள் அந்த சிவபுரணி பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனி அவன் ஆரியன் ஆரியன்னா நீங்க இனத்தை கொண்டவிட உயர்ந்தவன் அர்த்தம் உயர்ந்தவன் ஆரியனி உயர்ந்தவன் என்ன உயர்ச்சினாரு பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே இந்த உயிருக்கு தொடக்கத்தில் இருந்த பாசம் எதுல உணவுல அப்புறம் அம்மா அப்பா மேல அப்புறம் அண்ணன் தம்பி மேல அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் மேல அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மனைவி மேல அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தன்னுடைய மகன் மேல மக மேல இப்படி எல்லாம் சரிங்களா இப்படி பாசமாம் வளர்ந்து கொண்டே வர்ற அந்த பாசத்தை பற்றறுத்து அதை முழுமையா நீக்கி பாரிக்கும் ஆரியனி அந்த உயிர்களுக்கு எல்லா நன்மையும் தருகின்ற உயர்ந்தவன் பாசமாம் பத்தறுத்து பாரிக்கும் ஆரியணி இன்னும் என்ன தெரியுமா செய்தான் நேச அருள் புரிந்து இதை நிதானம் படிக்கணும் இந்த ஆன்மாவாகிய இந்த மணிவாசகனாய் எனக்கு என்ன செய்தான் நேச அருள் புரிந்து அவன் மீது நேசம் அவனோடு பின்னி பணிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்ற அதுக்காக எனக்கு அருள் புரிந்தான இல்லைன்னு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டா அதை யாரோ பெரிய சாமி வந்து உட்காந்துருக்கடா குருந்த மரத்தடியில நமக்கு என்னடா வேலை வாரா போலான்னு நம்ம குதிரை வாங்க போயிருப்பேன் நீ என்ன பண்ண அந்த குருந்த மரத்தில் இருந்து அப்படியே இருந்து கொண்டு என்னை அப்படியே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி என்னை இழுத்து கொண்ட இல்லவா அப்படி இருக்கிறதுனால எனக்கு அந்த ஈர்த்த போது என்ன என் மீது உனக்கு நேசம் வைத்து அதனால நான் உன் மீது நேசம் வைக்க முடியாச்சு நேச அருள் புரிந்து இந்த நெஞ்சில அதுக்கு முன்னே எனக்கு ஆண்டவன் மீது என்னங்கணும்லாம் கிடையாது நீதான் உன் மீது நேசம் வைக்க முடியாத அந்த தன்மையை தந்த அருள் புரிந்து சரி இந்த நெஞ்சு அதுக்கு யோகிதையா இருந்ததா இல்ல இந்த நெஞ்சில ஏற்கனவே தன் தன்னா சண்பகலாரிலையும் ஏபிடிலையும் ஏத்தலாம் என்னது வஞ்சனை வஞ்சனை பின்ன அந்த வஞ்சனை இருக்கிற நெஞ்சத்துல போய் இதை நேசத்தை பண்ணலாமன்னா தெரியும் பெருமானுக்கு நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட நெஞ்சில் இருக்கிற வஞ்சனையெல்லாம் இருக்குதே அதுல ஏற்கனவே அவர் உணர்ந்து அடிக்க வச்சுட்டார் லாரியை ஏபிட்ல ஒரு ஆயிரம் சண்பகத்துல ஒரு ஆயிரம் லாரி என்ன இந்த ஆன்மாக இருக்கிற இந்த வஞ்சனையெல்லாம் இன்னைக்கு இன்னும் ஒரு மணி நேரத்துல காலி ஆயிடணும் பிடிச்சா மங்கு மங்கு மங்கு மங்குன்னு வெட்டி எடுத்து லாரியில போட்டு இங்க போறப்படாது தெரியல நேர எங்க தெரியுமா நேர ஹரித்வாரில் கொண்டு அந்த கங்கையில போட்டு போட நெஞ்சில் வஞ்சம் கட ஏ சாமி இவ்வளவு வஞ்சனையும் கட இவ்வளவு லாரியில ஏத்த எத்தனை நாள் ஆகுமேனாரு அது வரைக்கும் பேராது நின்ற இந்த நெஞ்சத்துல வச்ச திருவடி அப்படியே நின்றுட்டாரா ஏன் இந்த வஞ்சனை கொஞ்சம் கூட இருக்காது அதுக்கு பதிலா இந்த அருள் நேச அருள் அப்படியே நிறைஞ்சு போகணும் அப்ப ஏற்கனவே இருக்கிற வஞ்சனை முழுதும் கட இப்பொழுது தான் வழங்குகின்ற அந்த அருள் அப்படியே முழுது நிரம்புற வரைக்கும் மனுஷன் கால் எடுத்து வைக்கலையா பேராது நின்ற அந்த நின்ன இடம் அப்படி ஒரு கால் கூட பின்னால வைக்கிறியான் ஒரு கால் பின்னால வச்சா வேலை செய்யறோம் அப்படியே எங்க வெத்தலாவை போட்டுக்கிறேம்மா அந்த காலத்துலயே இப்படி எல்லாம் இருக்க மாட்டிருக்கு டீ வாங்கி சாப்பிட போறேம்மா அல்லவா அதனால இது மேல வந்துடும் அதனால வந்து அந்த வஞ்சனை எல்லாம் முழுதும் கெடுவதற்காக நான் கேட்டாரா அப்படி நின்ற இடத்துலயே நின்னாராம் பேராது நின்று ஏச இது ஏன் அந்த மனுஷன் உங்களை தலையெழுத்து இருக்கிற வஞ்சனை எல்லாம் லாரி லாரியா ஏத்திட்டு போய் இல்லாத அந்த அருளை இந்த நெஞ்சத்துக்கு கொடுக்கணும்னா ஏனாரு பெருங்கருணை பேராரே அவ்வளவு கருணை உயிரல் மாட்டு வைத்த கருணை தான் இல்ல அவனுக்கு என்ன தலையெழுத்து அவன் செய்யணும்னு தலையெழுத்த அப்போ ஒவ்வொரு ஆன்மாவுக்கு என்ன செய்யறான் நேச அருள் புரிந்து அதுக்கு முன்ன என்ன செய்யணும் நெஞ்சில் வஞ்சம் கடை ஏற்க இருக்கிற வஞ்சனை எல்லாம் கடை அதுக்கு யார் உதவுறா தானே உதவுறான் பேராது நின்ற கால அடிபெயர்த்து வைக்கல எதனால பெருங்கருணை பேராரி ஆரா அமுதே அமுதுன்னா எந்த ஒன்றும் சாப்பிட சாப்பிட சாப்பிட சாப்பிடன்னு கேட்டா ஒரு ஒரு நாளைக்கு வேணா ஃபுல்லா இருக்கலாம் அல்வா பிடிக்குதுங்கிற அமைச்சு ஒத்துக்கேன் நீங்க தூத்துக்குடி அல்வா வாங்கி தரீங்க அந்த அல்வா கூட சொல்றேன் நீங்க ஒரு நாள் சாப்பிடலாம் மறுநாள் சாப்பிடலாம் மூணு நாள் போதப்பா தான் நேற்றே சாப்பிட்ட வேணாம் நீ சாப்பிட நீ சாப்பிட்டுருவோம் ஆனால் பெருமான் ஆரா அமுதே நீங்க உண்ண உண்ண உண்ண உண்ண உண்ண உண்ண மேலும் அவனுக்கு அந்த சாப்பிடணும் நினைக்க போயிருக்குமே தவிர எனக்கு போதுங்கிற மனசராதான் ஆரா அமுதே அளவிலா பெம்மானி ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானி ஆனா இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமான் சில பேர் இல்ல இல்லைங்கிறானேன்னாரு அவங்ககிட்ட இருப்பாரா ஆண்டவன் இருக்க மாட்டானார் இருப்பான் பின் இல்லைங்கிறானேன்னாரு ஒழிக்கும் ஒளியானி ஒளிஞ்சிருக்கிறான் இந்த முண்டை என்ன பண்ணுது இல்ல இல்ல இல்ல இல்லவே இல்லை அப்படின்னு அந்த அவங்கிட்டையும் ஒளிஞ்சுதான் இருப்பான் ஆண்டவன் இல்லாம இருக்க மாட்டான் நீங்க நல்ல பையன்கிட்டையும் அப்பா அம்மா அனுபவிக்கிறாங்க மோசமானவன்ட்டையும் என்னன்னு கேட்டா அவன் அனுபவிப்பாங்க ஏன் இந்த பையன் என்ன ராத்திரி மணி பதினொரு மணிக்கு கூட வரல வள்ளியவன் வரல என்ன பண்ண அப்படின்னார் நீ இடியாப்பம் பண்ணுன அவன் நல்லா திம்பான் என்ன பண்றது எங்க சுத்துறானோ இருந்தாலும் டிஃபன் கேரியில் எடுத்து வச்சிருக்கிற வச்சு அவன் ரூம்ல வச்சுட்டேன் என் நேரத்துக்கு வந்தாலும் சாப்பிட்டு படுத்துட்டோம் ஏன் பாசம் பாழா போன பாசம் இருக்கா இல்லையா அந்த மாதிரி பிள்ளைகள் இருக்க வேணாம் சொல்றேன் நல்ல பிள்ளைகளாகவே இருக்கட்டும் நீ எவ்வளவுதான் மோசமான பிள்ளைகளா இருந்தா கூட அதை குறிப்பிட்ட நேரத்துக்கு வரல ராத்திரி எட்டு மணி ஆச்சு ஒன்பது மணி ஆச்சு இங்கே தான் போனான்னு தெரியலையே சொன்ன கேட்கிறான் நான் மடையன் அயோக்கிய பயல வர வர வர வர மோசமா போறான் இந்த உயிருக்கே என்னைக்கு அப்பா அம்மாவா இருக்கிறவனுக்கு அவ்வளவு அன்பு இருக்காதா இருக்காதா அதனாலதான் அதனால ஓராதார் உள்ளத்துள் எனவே தன்னை இல்லை என்று சொல்லுகின்ற உள்ளத்திலையும் கூட இருப்பான் ஒளிஞ்சிருப்பான் ஒளிக்கும் ஒளியானே அவன் இல்லைங்கிற அவன் முன்னால போய் நிற்பானே அப்படின்ற சாமி ஒளிஞ்சுக்கிறது பாவம் ஆனா உண்டுங்கிற என்போல் இருக்கிற அடியவர்களுக்கெல்லாம் நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றாணி அப்படியே நீரா உழுக்குவான் நினைக்க நினைக்க நினைக்க அப்படி கண்ணில் தண்ணி ஆறா பெறும் என் ஆறுயிராய் நின்றானி இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே பா இல்ல இங்கேயும் மீண்டும் ஒரு தகராறு என்ன சித்தாந்தம் சொன்ன பாருங்க அது மாதிரி அந்த முத்தினில ரெண்டா ஒன்னாகும் போது இரண்டுமல்ல ஒன்றுமல்ல இருமையின் ஒருமை என்று சொல்ல ஆண்டவன் இப்படி எல்லா ஆன்மாக்கள் தோறும் இருப்பதனால அவனுக்கு இன்ப துன்பங்கள் உண்டா அப்படின்னு கேட்டான் இன்ப துன்பங்கள் உண்டா இப்ப நமக்கு இன்ப துன்பம் உண்டு நம்ம உயிர் குயிரா இருக்கிறதா அவனுக்கு இன்ப துன்பம் உண்டான்னு கேட்டார் ஒண்ணு உண்டுன்னு சொல்லட்டும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லட்டும் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அங்கதான் ஏன் தகராறு ரெண்டுல ஒண்ணு சொல்ல மாட்டீங்கள நீங்க சைவ சித்தாந்த எது எடுத்தாலும் இப்படித்தான் சொல்றீங்க என்ன பண்ணுறது அல்லவா ஏயா இன்ப துன்பம் உண்டுன்னா உண்டுன்னு சொல்லிருக்க வணக்கம் நன்றி சொல்றோம் இல்லைன்னு சொல்லுங்க சரின்னு இல்லானே உள்ளானே இங்க மாதிரி இருக்கிறத நம்ம நல்லா கவனிக்கணும் கவனம் ஒன்றும் குழம்பு இல்லை போட்டு குழப்பறாங்க அர்த்தம் இல்லை சொன்னா மடையன்னு அர்த்தம் இன்பமும் துன்பமும் இல்லானே அவனுக்கு என்று எப்பவும் இன்ப துன்பங்கள் எதுவுமே இல்லை அவனுக்கு உடம்புல ஏது மீன் அவன் ஒரு ஆளா எங்க இருக்கிறான் எங்கும் இருக்கிறான் எங்கும் இருந்த பரம்பொருளாய் தனி தனித்த ஒரு உடம்பு என்ற ஒன்று இல்லாது தனக்கு ஒரு தாய் தந்தை இன்றி எல்லாருக்கும் தான் தாய் தந்தாய் தந்தை தாயா இருக்கிற ஒரு பரம்பொருளுக்கு இன்ப துன்பம் எப்படி இருக்கும் இல்லான் இல்லாதவன் தான் உடனே என்ன பண்றீங்க உள்ளாணி இருக்குதுன்னு சொல்றேன் என்ன சாமி அப்படின்னா விளங்குதா விளங்குதா இந்த மாதிரி இடத்துல தான் நிக்கணும் அதாவது என்ன நான் பழைய காலத்து உரையாசிரியர் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்தை படித்தால் விளங்காதோ அங்க அவங்க முன்னு நிற்பாங்க இன்பமும் துன்பமும் இல்லானி இல்லாத என்றால் அவனுக்கென்று எந்த ஒரு இன்பமோ துன்பமும் இல்லை ஏன் அப்படின்னு கேட்டா எல்லாவற்றையும் கடந்த பரம்பரும் அவனுக்கு போய் எப்படி இன்ப துன்பம் இருக்கும் இருக்க சரி ஆனா உள்ளான் எப்படி உள்ளா அப்படின்னு கேட்டா சாதாரண நான் ஒன்னும் செய்தி சாதாரண செய்தி ரெண்டும் சேர்ந்து இருப்பதனால இந்த இன்மை உண்மை ஆகிய ரெண்டு மறுதலை இல்லாமல் இருப்பதற்கு நேர் மறுதலை உள்ளாம உள்ளதா இருப்பது உள்ளதா இருப்பதற்கு நேர் மறுதலை இல்லதா இருப்பது இது ரெண்டும் சேர்ந்து இருக்கேங்கிறது நம்ம நினைக்கிறோம் ஒண்ணும் இல்ல இப்ப நம்ம வீட்டுல ஒரு தம்பி இல்ல சின்ன ஒரு ஒரு ஏழு எட்டு வயசு துடுக்கு சும்மா இருக்க மாட்டான் இது எடுப்பா அதை எடுப்பான் அதை எடுப்பான் அதை எடுப்பான் அப்படிமா இது என்ன பண்ணி கேட்டீங்கன்னா ஒரு கத்தியை வச்சுட்டு என்ன அங்க வர்றான்னு வச்சுங்க நீங்க தொடப்படாதரா தொடப்படா தெரியுதா நரிக்குவ கைய கைய நரிக்குவ தெரியுதா அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பீங்க நீங்க அப்படி உள்ள போயிட்டு அது ஒரு காரியம் போயிட்டீங்கன்னா அவன் நீங்க என்ன சொன்னீங்களோ அதை எடுத்து என்ன பண்ணுவான் நறுக்குவான் கையை நறுக்கிட்டு அப்படியே ரத்தம் கொட்டும் நீங்க என்ன பண்ணுவீங்க அங்க இருந்து என்ன பண்ணுவீங்க உங்க கை நல்லா தான் இருக்குது அவன் கை ரத்தம் வருது அப்படி பாரு சொன்னே கேட்டியாடா சொன்னா கேட்கிறியாடா அது துணி எடுத்துட்டா துணி எடுத்தா சீக்கிரம் எடுத்துட்டு வா சீக்கிரம் தம்பி வச்சுட்டா தம்பி வச்சுட்டான் பாவம் அவங்கள போட்டு அவங்க துணி வச்சுட்டு இருந்துச்சு சொன்னா கேட்கிறானா நான் தான் வேணா கத்தி தொடாதேன்னு சொன்னேடா கத்தியை தொடாதேன்னு சொன்னேடா நீங்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரத்தம் வரும் இங்கேயும் ரத்தம் கண்ணு தண்ணி வரும் யாருக்கு பெத்த அப்பாவுக்கு ஏ சொன்னா கேட்கலையே இவ்வளவு தூரம் கையில பிள்ளைனுடைய இது கையில பாதி வரைக்கும் போயிட்டுதே எத்தனை நாள் கட்டிப்பாவும் கஷ்டப்படுவானிங்கிற அந்த எண்ணிக்கும் போது தனக்கென்று ஒண்ணு தாங்கையும் அடிபடல தன்னளவுல இன்பம் துன்பம் இல்லை ஆனா இந்த தன்னுடைய பையன் அளவுனாலே அவன் துன்பம் அதுபோல பெருமானுக்கு தன்னளவுல இன்ப துன்பங்கள் இல்ல நம்ம போல இருக்கிற ஆன்மாக்கள்னால கேட்க மாட்டேங்கிறானி சொன்னா கேட்க மாட்டேங்கிறானி தலையே நீ வணங்குன்னு சொன்னார் திருவள்ளுவர் கோளில் பொறியியல் குணவிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை நல்ல வணங்கணும் பெருமானின்னு சொன்னார் அப்படி இல்லைன்னா அந்த தலை இருந்து பயனில்லா அப்படின்னு சீக்கிரம் என்ன அர்த்தம் தலை இருந்தும் பயனில்லைன்னு இப்போ காது இருந்தும் பயனில்லை கேட்கலன்னு என்ன அர்த்தம் செவிடுன்னு அர்த்தம் கண் இருந்தும் பயனில்லை என்ன அர்த்தம் குருடுன்னு அர்த்தம் தலை இருந்தும் பயனில்லை அப்படின்னா முண்டம்னு அர்த்தம் ஆமா அது அப்படி சொல்லப்படாதுங்கிறத கோளில் பொடியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காக்கலை அண்டவுடைய திருவடியை வணங்கலைன்னு சொன்னா இந்த மற்ற மற்ற கொள்கை இல்லாத பொறிகள் காது கேட்காத போது அந்த காதுக்கு என்ன பெயரோ கண்ணுக்கு காணாத போது அந்த கண்ணுக்கு என்ன பெயரோ அது போல தலை இருந்தாலும் இல்லாததான் எந்த கருத்துன்னு சொல்லிட்டேன் இப்படி சொன்ன ஆன்மீகவாதி திருவள்ளுவர் அப்ப பெருமானை தலையால் வணங்க வேண்டும் என்பதை சொன்னவர் திருவள்ளுவர் இவர் தலையே நீவனங்க ஏழாம் நூற்றாண்டுல தலையே நீவனங்க என்று இவர் ஏழாம் சொல்ல சொன்னார் இல்லைங்களா இப்படி எல்லாம் நமக்காக வந்து ஆண்டவன் வந்து எப்படி ஒரு தந்தைக்கு தன் கை அறுபடாவிட்டாலும் குழந்தை கை அறுபட்ட உடனேயே கண்ண தண்ணி வருதோ அதுபோல ஆன்மாக்களாகிய நாம் அல்லற்படுகின்ற பொழுது அந்த அல்லல இப்படி இருக்குதே இந்த ஆன்மா என்னை கரையிடுமோ இப்படி இருக்கிறாணி சொன்னா வரமாட்டேங்கிறாணி என்று அந்த வகையில இந்த இன்பமும் துன்பமும் உள்ளாணி அதே ஆன்மா அருமையா நீங்க கிரிபிரதர்ஷன் வந்து தினமும் ஆண்டவன் வணங்கி ரொம்ப அருமையா இருந்தீங்கன்னு சொன்னா இன்பம் உள்ளாணி அவனுக்கு இன்பம் என்னன்னு கேட்டா என்னமோ நல்லா உருப்படுற பையன் நல்லா அருமையா இருந்து எல்லாம் செய்யறான் தினமும் செய்யறான் எனவே நல்லா இருப்பான் என்ற இன்பம் ஆகவே நமக்கு வருகிற இன்பம் தனக்கு வருகிற இன்பமாய் நமக்கு வருகிற துன்பம் தனக்கு வருகிற துன்பமாய் கருதுவதனால இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே ஆனா தன்னல என்னைக்குமே இல்லை இதை வந்து ரொம்ப அருமையான பாரதியார் பாட்டில் வச்சு நான் சொல்றது திடீர்னு இந்த இந்த கவிதை வந்து ஒன்னும் போயிடலன்னு இல்லை சில பாரதியார் வரைக்கும் நல்லாவே பாடியிருக்காங்க பாரதியார் பாரதிதாசனோட மற்ற தமிழை பற்றி பாடும்போது நல்லா தான் பாட்டுக்கேன் இறையன்பு இல்லைங்கிறத பற்றி விட்டுட்டு போறார் அதை பற்றி போட்டோம் ஆனால் மற்றதெல்லாம் சொன்னா ரொம்ப அருமையாக அவரை பாட்டு தான் நினைக்கிறேன் என் கண்ணம்மாங்கிற பாட்டு உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் கண்ணம்மா ஊதிரம் சொட்டுதடி அதுபோல இந்த ஒரு பிறவியில் இருக்கிற அந்த அப்பா அம்மாவுக்கு இவ்வளவு இருக்குமானா ஒரு கணவன் மனைவிக்கு இவ்வளவு இருக்குமானா எப்பொழுதுமே இருக்கிற பெருமானுக்கு எப்படி வரும் இந்த ஆன்மாக்கள் இன்பப்படுகின்ற பொழுது அல்லவா தானும் இன்பப்படுவான் ஆன்மாக்கள் துள்ளப்படுகின்ற பொழுது சொல்லி கேட்கலையே என்னைக்கு இது கரையேறுமோ என்று துன்பப்படுவான் எனவே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே அன்பருக்கு அன்பன் யாரெல்லாம் தன்பால் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு முதிர்ந்த அன்பை இவன் செலுத்தும் ஆண்டவன் யாவையுமாம் அல்லையுமாம் நீ துண்ணிருளே அங்கேயும் பாருங்க யாவையுமாம் அல்லவுமாம் நீ எல்லாமாகவும் இருக்கிறான் அல்லதாகவும் இருக்கிறான் இங்கேயும் தகராறு இல்லைங்களா எல்லாமாக இருக்கிறான்னு சொல்லுங்க அல்லது எல்லாவற்றையும் நீங்க இருக்கிறான்னு சொல்லுங்க எல்லாமாவும் இருக்கிறான் ஆனா அவற்றோடு நீங்கியும் இருக்கிறான் என்றது என்ன அர்த்தம் இந்த உலகம் ஆன்மாக்கள் வாடுகின்ற வகை உயிரெல்லாம் வாழ்கின்ற வகையிலே எல்லாமாக இருக்கிறான் இந்த உயிரினுக்கெல்லாம் ஒரு இலையில ஓய்வு கொடுத்து இந்த ஊடி உலகத்தில் தன்பால் ஒடுக்கி அதெல்லாம் அமைதியா இருக்கும் போது அல்லானி அவனும் ஓய்வு எடுத்துக்க மாட்டான் ஓய்வெடுத்துக்க மாட்டான் இல்லைங்களா அவனும் ஓய்வெடுத்துக்க மாட்டான் நாங்கெல்லாம் இப்போ என்ன ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி கல்லூரி விட்டுறோம் மே ஜூன் மாதம் இருபத்தி தேதி கல்லூரி திறக்கணும்னு சொன்னால் பையன் வந்து புத்தகம் தொட மாட்டான் நாங்கள் தொட்டுக்கிட்டே இருப்போம் ஏன் எக்ஸாமினேஷன் பேப்பர் திருத்தணும் உடனே அப்பதான் வந்து ஆடிட்டுக்கெல்லாம் வேண்டிய ஏற்பாடு பண்ணுவோம் என்னப்பா என்ன செஞ்சீங்க என்ன செய்தின்னு சொல்லிட்டு செய்யறது உண்டு இந்த ஆடிட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அவன் கேட்டாதான் கணக்கு அனுப்புறதுங்கிறதெல்லாம் வைக்கிறது இல்லை சரிங்களா ஒரு காலத்தை அப்படிலாம் செஞ்சோம் என்ன பண்ணுங்க ஏப்ரல்